தொன்று தொட்டு உருவான கலைகள் நடனம் நாட்டியம் பாடல் மற்றும் பேச்சு போன்ற பல வடிவங்களில் அரங்கேறுவது வழக்கம் இவை கால ஓட்டத்துக்கு அமைய வளைந்து கொடுக்கின்றன அதே நேரம் புதியவைகளின் வருகை நவீன கலைகளையும் தோற்றுவித்திருக்கின்றன இந்த நவீன கலைகள் மேற்கத்திய நவீன வடிவங்களாகவும் பாரம்பரிய கலைகள் கீழத்தைய முறைமைகளை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்த பாரம்பரிய கலைகள் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை மொழியால் ஒற்றுமைப்படுத்தியது போல் கலையால் பிணைப்பை ஏற்படுத்திய சான்றுகளும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த பாரம்பரிய கலைகள் இன நல்லுறவுக்கு எவ்வாறு வழிவகுத்திருந்தன என்பது குறித்த பெட்டகத்தினை தருகிறார் எமது கிழக்கூடுகையில் செய்தியாளர் கலைவாணி சரவணை நாட்டில் வாழும் நான்கு சமூகத்தினரும் தங்களுக்கான பாரம்பரிய கலைகளை கொண்டுள்ளனர் எளிதில் மக்கள் ரசிக்கக்கூடிய இக்கலைகள் மூலமாக உறவுகள் வளரும் என நாம் தொடர்பு கொண்டவர்கள் கருதுகின்றனர் இலக்கிய நாள் நிகழ்வுகள் என்ற நிகழ்ச்சியை நடாத்தி வரும் ஜுனைட்டை எம்மால் சந்திக்க முடிந்தது இவர் முற்காலத்தில் இரு சமூகங்களும் தமது உறவை பகிர்ந்து கொண்டதாக அந்த காலத்தில் உருப்பெற்ற கவிதை உறவை அவர் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் சாத்தான்குடியினுடைய புகழ்பெற்ற கவிஞர் நாகுரே பாபா அவர்கள் முன்னர் கூறிய ஒரு பாடலை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பும் மாண்புற்ற முஸ்லிமும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல் சிந்தை மகளும் சிங்கார தீப ஒளி இந்து முஸ்லிம் ஒற்றுமையே ஈது என்று அவர் பாடியிருப்பதை பார்க்கின்ற பொழுது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்று அவர் கூறி மகிழ்வது உண்மையிலேயே போற்றத்தக்கதாக இருக்கிறது பாடசாலைகளில் தமிழ் தின போட்டிகள் நீண்ட காலமாக இடம்பெறுகின்றன இவை வலையமட்டத்திற்கு செல்லும் போது தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் அங்கு ஒன்று சேர்கின்றனர் அத்துடன் மாவட்ட மட்டத்தில் சந்திக்கும் போதும் பல உறவுகள் வளர்வதோடு அவர்கள் மத்தியில் நம்பிக்கைத்தன்மை வளர்வதாகவும் இலக்கிய நாள் நிகழ்வுகளை நடத்தி வரும் ஜுனைத் தெரிவிக்கையில் வில்லிசை போல பாவோ இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு மேடையிலே தான் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்பொழுது முஸ்லிம் மாணவர்கள் செய்கின்ற வில்லிசையை வில்லு பாடல்களை தமிழ் மாணவர்கள் எல்லாம் கூடியிருந்து அதை ரசிப்பார்கள் அதே போல தமிழ் மாணவர்கள் செய்கின்ற நிகழ்வுகளை முஸ்லிம் மாணவர்கள் இருந்து ரசிப்பார்கள் தமிழ் முஸ்லிம் உறவுகளை வளர்க்கின்றதற்கு ஒரு காரணமாக அமைக்கும்